التنبيه سورة آل இந்த அத்தியாயத்திலே எல்லாம் தாரா பல செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான் உண்மையிலுமே நான் குரானை வாசிக்கக்கூடியவர்களாக குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போமேயானால் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹாலா படம் பிடித்து காட்டுவது போல நாம் வரலாம் நான் இன்றைக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் வேறொரு தலைப்பும் இந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை ஒரு முறை நாம் படித்து பார்த்தோமே இன்று நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே நம் கண்முன்னால் நிறுத்தி காட்டுகிறான் இன்றைக்கு அரசாங்கத்தினால் நமக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதே போல ஒரு நெருக்கடி சகாபாக்களுக்கும் ஏற்படுகிறது பெருமனா சல்லா அலிஸ்லம் அவர்கள் போதும் ஏற்பட்டது அந்த நெருக்கடிகளை நாம் எல்லாம் இந்த சூறாவிலே சொல்லி அதே ஒரு வசனம் தான் நாம் கடைசியாக இறுதியாக ஓதி அந்த வசனங்களிலே வருகிறது அல்லதீன காலரகம்னா இன்னும் நாசப்பது ஜம அவுலகம் அதாவது முஸ்லீம்களை எதிர்த்து மக்காவுடைய காப்பீடுகள் இதர எல்லா எதிரிகளும் சேர்ந்து கொண்டார்கள் அத்தனை பேரும் ஒரு அணியில் முஸ்லிம்கள் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் இது இன்றைக்கும் நடக்கிறது நாம் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் மற்ற அனைவரும் ஓரடியில் இருக்கிறார்கள் இந்த நிலை பெருமான செல்வாசன் அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் ஏற்பட்டது அல்ல அதை திருமறையில் வெளிக்காட்டுகிறான் சகாபாக்களிடத்தில் சிலர் வந்து சொன்னார்கள் இந்த எதிரிகள் எல்லாம் உங்களை எதிர்ப்பதற்காக ஒரு அணியில் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அந்த சகாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன ஹஸ்பன் கொஞ்சம் அமன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான் இன்றைய முஸ்லிம்களாகிய நாமும் அடிக்கடி உச்சரிக்க வேண்டிய வார்த்தையும் இதுதான் அத்தகைய ஒரு சூழ்நிலையில நெருக்கடியிலே தான் நாம் இருக்கிறோம் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை அல்லா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார் வகது போர்க்களத்திலே ஒரு தவறான ஒரு செய்தி பரவுகிறது அது என்ன பெருமனா ஆலோசனை அவர்கள் கணிதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரவுகிறது இந்த செய்தி பரவிய நேரத்தில் முஸ்லிம்களிடத்தில் ஒரு வகையான அச்சமும் கோலைத்தனமும் ஏற்பட்டது பெருமானாரே இங்கு கொல்லப்பட்டு விட்டார்கள் இன்னொரு ஒரு கோலைத்தனம் ஏற்பட்டது ஆனால் அதை ஒட்டியும் கூட இந்த ஆரம்பிலே முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது என்ன அது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களும் மற்ற தூதர்களை போல ஒரு தூதர் மற்ற தூதர்கள் உலகத்திலே வந்தார்கள் அவர்களும் இறந்து விட்டார்கள் ஒருவேளை இறந்து விட்டால் நீங்கள் இந்த தீனை விட்டு விரண்டு ஓடி விடுவீர்களா என்று பார்க்கலாம் ஏன்னா அந்த உலகத்தில் வந்து சகாபாக்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது அல்ல அந்த சத்திய சகாபாக்களை பார்த்து கேட்கிறான் ஒருவேளை பெருமானார் மன்னித்தது உண்மையாக இருந்தால் கூட நீங்க தீனை விட்டு விட்டு ஓடி விடுவீர்களா என்று கேட்கிறான் பெருமானார் இருந்தாலும் சரி இந்த தீன் தியானத்து வரைக்கும் இருக்கும் நீங்கள் இந்த தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் அல்லா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான் இப்படி பல விஷயங்கள் இந்த சூறாவிலே வருகிறது அதில் ஒரு ஆயத்து தான் நான் ஓதிய அந்த வசனங்களிலே ஒன்றுதான் பெருமானார் செல்லா ஆலோசனம் அவர்களுக்கு அல்ல அந்த வசனத்திலே மூன்று கட்டளைகளை பிறப்பிக்கிறார் அந்த மூன்று மூன்றுமே நற்பணங்கள் சார்ந்தது நல்ல குணங்கள் தொடர்பானது அந்த ஆயத்து என்ன கவினா அஹ்மத்தின் மீன் அல்லாஹி சிந்தரகம் என்று ஆரம்பிக்கிற ஒரு வசனம் இந்த ஆயத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் மூன்று கட்டளைகள் மூன்று விஷயங்களை பிறப்பிக்கிறார் முதலாவது விஷயம் என்ன நபியை நீங்கள் மக்களோடு நளினமாக நடந்து கொள்ளுங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் இது அல்லாஹ் பிறப்பிக்கிற முதலாவது விஷயம் பெருமானாருக்கு அல்லாவுடைய இரண்டாவது கட்டளை என்ன நீங்கள் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுங்கள் அனுபவம் மன்னிக்கிறேன் மூன்றாவது கட்டளை என்ன ஒருகம் எந்த ஒரு விஷயமானாலும் மக்களிடத்திலே கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று அழகான உபதேசங்கள் நளினமான குணம் மக்களை மன்னிக்கிற குணம் எல்லா விஷயங்களிலும் மக்களோடு கலந்து ஆலோசிக்கிற குணம் இந்த மூன்று விஷயங்களை அல்லா பெருமானாருக்கு போதிக்கிறார் இந்த மூன்றை பற்றி ஒரு சில செய்திகளை தான் இப்போது சொல்ல விரும்புகிறேன் முதலாவது மென்மையான குணம் முஸ்லிம்களாக நம்மிடத்தில் இந்த மென்மையான சுபாவம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான் நபியை பார்த்து சொல்கிறான் நபியை ஒருவேளை நீங்கள் கடினமான ஒரு குணமுடையவராக இருந்திருந்தார் மென்மையான குணம் இல்லாமல் கடுமையான குணமுடையவராக இருந்திருந்தால் இந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் இந்த இந்த மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களிடத்தில் இருக்கிற கடினமான பணம் இந்த ஆய்ச்சி எதை உணர்த்துள்ளது இந்த தீன் பரவியது இந்த மார்க்கம் பரவியது பெருமானாரிடம் இருந்த மென்மையான குணத்தை கொண்டு இது வானால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல யுத்தங்களை கொண்டு போர்களை கொண்டு பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல பெருமானார் போதித்த பெருமானார் கடைபிடித்த மென்மையான சுபாவம் இந்த மென்மையான குணத்தை கொண்டுதான் இந்த மார்க்கம் பரப்பப்பட்டது அல்ல அதைத்தான் இந்த ஆயத்திலையும் சொல்லி காட்டலாம் பாருங்க பெரும்பெரும் இறுதிகள் எல்லாம் பெருமானார் சல்லா அவர்களுடைய அந்த நவீனமான குணத்தை பார்த்து தான் முஸ்லீம் ஆனார் அரபுகளில் பணக்கார குடும்பம் ஹாத்திமுத்தாலி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அரபுகளில் ரொம்ப பணக்காரங்க அரபு குடும்பத்தில் ரொம்ப பணக்கார குடும்பம் கொடை கொடுப்பதிலையும் பணக்கார குடும்பம் கொடைக்கு அவங்கள தான் உதாரணமாக சொல்லுவாங்க ஹாத்திமுத்தாலியுடைய குடும்பத்தை தான் உதாரணமாக சொல்லுவாங்க ஆதிமத்தாயில் அவர் பெருமானாரை சந்தித்தவர்கள் அவர் இறந்து விட்டார் அவர் காத்திராகி மூத்தம் விட்டார் ஆனா அவருடைய மகனும் அவருடைய மகனும் பெருமானாரை சந்திக்கிற வாய்ப்பு பெற்றவர்கள் இந்த ஆக்கிங்கிற பெரிய பணக்காரர் பெரிய குடைவல்லர் அவரை ஒரு கிறிஸ்தவராக மன்னித்தாலும் கூட அவருடைய மகனும் மகளும் பெருமானாரை சந்தித்தார்கள் அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று அந்த வரலாற்றை பார்ப்போம் இல்லைன்னா ஒரு நீண்ட ஒரு வரலாறு ஒரு போர்க்களத்திலே முஸ்லிம்கள் இந்த ஹாக்கிமுடைய மகள் சஃபானா என்கிற ஒரு பெண் அவரையும் கைதியாக பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஹாக்கிமுடைய அந்த மகனும் ஒரு யுத்தகலத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார் கைதிகளுடைய சட்டம் என்று மார்க்கத்தில் சில சட்டங்கள் இருக்கிறது அந்த கைதியாக பிடிப்பட்ட ஆண்கள் பெண்கள் அவர்களை அடிமைப்படுத்துவது இந்த சட்டங்கள் இருக்கிறது இப்போ பெருமானார் செல்லலாம் அவர்களுக்கு முன்னாலே இந்த ஹாக்கிமுடைய மகன் கொண்டு வரப்படுகிறார் ஹாக்கிமுடைய மகன் சபானா என்கிற அந்த பெண் பெருமனார் சதந்தாலும் அவர்களுக்கு சற்று துணிச்சலாகவும் வீரமாகவும் பேசுகிறார் என்ன பேசுகிறார் முகமது அவர்களே அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்கல முஸ்லீமாக அல்ல ஏன்னா அவர் கைதியாக கொண்டு வரப்பட்டாங்க பெருமனாருக்கு அந்த பெண் வீரத்தோடு பேசும்போது முகமது அவர்களே நாம் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அரபு குலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கொடை வல்லன் அரபு குலத்திலேயே ஒரு பணக்காரருடைய மகன் நீங்கள் மற்ற பெண்களை போன்று மற்ற கைதிகளை போன்று எதை எண்ணி விடாதீர்கள் அப்படி எண்ணி நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் விபரீகத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் அந்த பெண் பேசுகிறார் பெருமனார் செல்லலாம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பேச்சை அப்படியே கவனமாக கேட்டுட்டே இருக்கிறாங்க பிறகு சகாமாக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த பெண் சொல்லக்கூடிய செய்திகள் யாவுமே உண்மைதான் இவருடைய தந்தை ஒரு பெரிய பணக்காரர் இவருடைய தந்தை ஒரு பெரிய கொடைவல்லர் நான் இந்த பெண்ணை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா அவருடைய தந்தையின் குணத்தின் காரணமாக இந்த பெண்ணை மன்னித்து நான் விடுதலை செய்ய போகிறேன்னு சொன்னான் இந்த பெண்ணை நான் மன்னித்து விடுதலை செய்ய போகிறேன்னு சொன்னாங்க அதே போல பெருமனார் சிறந்த ஆலோசனை அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்து விடுதலை செய்தார்கள் அந்த பெண் நேராக தந்தை சகோதரர் அவர் பார்க்கிறார் பார்த்து சொல்றாங்க நீங்கள் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் ஏன்னா நான் ஒரு சிறந்த மனிதர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் அவருடைய உயர்ந்த பணம் அவருடைய நல்லமான அந்த பணம் அதையெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் நீங்கள் அவரிடத்தில் சென்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் பிறகு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய கூட்டத்தையே சிலாத்திற்கு மாற்றுகிறார்கள் இந்த பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த மண்ணிற்கு அந்த ஒரு குணம் அந்த நளினமான அந்த குணம் இருக்கிறது அந்த குணத்தின் காரணமாக அந்த ஒரு கூட்டமே இஸ்லாமிற்கு வந்தது ஆக இது குரான் பெருமானாருடைய வாழ்க்கையிலே இது போன்ற சம்பவங்கள் நிறைய ஒன்று அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறார் இந்த நற்பணத்தின் காரணமாக மென்மையான சுபாவத்தின் காரணமாகத்தான் இந்த மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சகோதரர்களை இன்றைக்கு நம் மீது ஒரு தீவிரவாத குணமுடையவர்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அமைந்து சொல்லப்படுது ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய மார்க்கம் மனிதர்களோட மட்டுமல்ல விலங்குகள் பிராணவைகளோடு கூட மிக மிருதுவாக கணிதமாக நடத்தப்படுகிற மார்க்கம் இமாம் அகமது பின் அகமது அமைத்துள்ளாரை அவனுடைய காலத்தில் மக்கள் அவங்களிடத்துல ஒரு மசலா ஒரு சட்டம் கேட்டு வருவாங்க என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா பட்டுப்புழு எதிலிருந்து பட்டு துணி பட்டு நூல் எடுக்கப்படுகிறதோ அந்த பட்டு புழு இருக்கிறதே அதை பற்றி மக்கள் ஒரு மசாலா கேட்குறாங்க என்ன மசாலான்னு சொன்னால் இந்த பட்டுப்புழுவை சில நேரங்களில் அதிலிருந்து நூலை பிரிப்பதற்காக நூல் எடுப்பதற்காக உயிரோடு அதை வெயிலே காய வைக்க வேண்டியது இருக்கிறது வெயில அதை சூடாக்க வேண்டிய தேவை இருக்குது பட்டுப்புழுவை இமாம் அகமது வந்து கேட்குறாங்க மக்கள் உயிரோடு இந்த பட்டுப்புழுவை வெயில சூடாக்குறது கூடுமா கூடாதான்னு கேட்கிறான் இதான் அகமது ஹம்பல் சொன்னார்கள் நம்முடைய மார்க்கம் எல்லா உயிரினங்களோடும் இரக்கத்தை போதிக்கிற மார்க்கம் எனவே அந்த பட்டுப்புடவை உயிரோடு நீங்கள் வெயிலே வைப்பதனால் அந்த பட்டுப்புடவுக்கு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் அது கூட ஹராம்னு சொன்னான் அந்த பட்டுப்புடவை அந்த வெயில வைக்கிறதுனால அதுக்கு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் இந்த செயலும் ஹராம் என்று இமாம் அகமது ஹம்பது அஹமதுவாக சொன்னான் பாருங்க அரசாங்கம் மாடுகள் சம்பந்தமாக நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்றாங்க இந்த மாடுகள் எல்லாம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுது நாங்கள் அதன் மீது இறக்க குணம் கொண்டவர்கள் அதன் மீது நாங்கள் வந்து கருணை காட்டுகிறோம் சொல்லி நிறைய வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதல்களை நம்முடைய மாற்றமும் கற்றுக் கொண்டிருக்கிறது உமரம் நாட்டு அறிவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க கேள்விப்படுறாங்க உள்ள மக்கள் இந்த மாடுகள் மீது நிறைய சுமைகளை ஏற்றுவதாக கேள்விப்படுறாங்க நிறைய சுமை ஏற்றுறாங்க மாடுகள் அப்போ உணவு நாங்கள் அழிவு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க இந்த கால்வைகள் அது மாடாக இருந்தாலும் சரிதான் வர்த்தகமாக இருந்தாலும் சரிதான் அவற்றின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயிக்கிறாங்க இதற்கு மேல அதன் மீது எடை சுமத்தக்கூடாது இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதன் மீது எந்த சுமைகளையும் ஏற்கக்கூடாது என்று உமரும் அப்துல் அஜீஸுடைய காலத்துல இந்த விலங்குகள் விஷயத்துல கூட நளினத்தை காட்ட வேண்டும் என்று சட்டம் ஏற்றார் அதே போல உமரும் அப்துல் அஜீஸுடைய காலத்துல இந்த கால்நடைகளை அடிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது நீ இந்த அரசாங்கம் சொல்லுது நாங்க தான் மாட்டை காப்பாற்றுறோம்னு சொல்லி உமரும் அப்துல் அஜீஸ் அஹமத்துல்லாவுடைய காலத்துல ஆடுகள் மாடுகள் போன்ற இந்த கால்நடைகளை எவராது துன்புறுத்தினால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் மனிதர்களோடும் விலங்குகளோடும் கணிதத்தை கடைபிடித்து சொல்கிற மார்க்கம் இந்த ஆயத்திலும் அல்லா அதைத்தான் சொல்றான் அல்லாஹுடைய அருளால் நீங்கள் மக்களிடத்திலே கணிதமாக நடந்தீர்கள் நமக்கெல்லாம் ஒரு சம்பவம் தெரியும் பெருமனார் மசிதில் இருக்கும்போது ஒரு கிராமவாசி வந்து பள்ளியிலே சிறுமி கழித்து விடுவார் சகாபாக்கள் அவரை அடித்து போவாங்க பெருமானார் கருத்து நிறுத்துவாங்க இது நம்ம தெரிந்த சம்பவம் அடித்துறை வல்லம் அல்லாம இராக்கி என்று ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார் ஜெயினுத்தின் இராக்கி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க இந்த ஹதீஸை ஒட்டி ஒரு நாள் அவங்க மசூத் ஹராம்ல மக்காவில் மசூத் ஹராம்ல இருக்கிறாங்க அந்த காலத்துல மசூத் ஹராம்ங்கிறது இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற போல அமைப்புல கிடையாது அன்னைக்கு வந்து காவாவை சுற்றி மண் தரலாம் காவாவை சுற்றி மண் தரலாம் நான் ஜெயினுத்தின் இராக்கி சொல்றாங்க நான் காலத்தில் அவரை இருக்கிறேன் அந்த நேரத்தில் கடுமையான கூட்டம் கடுமையான நெரிசல் ஒரு மனிதர் தாவாவை சுற்றி வந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று சிறுநீர் போய் விடுகிறார் அவர் சுற்றி சிறுநீர் போயிடுறார் இந்த தாவாவை யாராவது அசிங்கப்படுத்திட்டா யதார்த்தமாக பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் கோபம் வரும் ஆனா மாற்றம் சொல்வது கோபம் வரக்கூடாது அது காபாவாகவே இருந்தாலும் சரிதான் இந்த பள்ளியிலே மெஹராபிலே வந்து ஒரு சிறுநீர் போயிட்டாரு உடனே நம்ம கோவப்படணுமா கோவப்படக்கூடாது இதை மாற்ற சொல்லுது அந்த மனிதர் காவல்துறை பக்கத்துல திரும்பி போயிட்டார் இன்னும் சைனுத்தின் எல்லாத்தையும் சொல்றாங்க பார்த்தது எனக்கும் கோபம் இருந்துச்சு எல்லா முஸ்லீம்களுக்கும் கோபம் வர மாதிரி எனக்கும் கோபம் இருந்துச்சு உடனே அந்த மனிதர்களிடத்துல கடுமையாக இது எந்த இடத்துல திருநீர் இருக்கிறோ அந்த இடத்தினுடைய மண்ணை அப்புறப்படுத்துங்க ஏன்னா அந்த காலத்துல மண் தர அந்த மண்ணை உடனே அப்புறப்படுத்துங்க அந்த இடத்த நீங்க சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி நான் அந்த மனிதர் இடத்துல கொஞ்சம் கடினமாக நான் பேசியிருக்கேன் ஆனா கடினமாக பேசிய பிறகு எனக்கு பெருமானார் செல்லல்லா ஆலோசனை அவர்களுடைய இந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பெருமானாருடைய பள்ளியில் பெருமானாருக்கு முன்னிலையில் ஒரு மனிதர் சிறுநீர் குதிக்கிற போது நபியே அந்த மனிதரை கண்டிக்காத போது நான் எப்படி இவரை கண்டிக்கலாம் பெருமானாரும் இருக்கிறாங்க நபியினுடைய மசிது மூன்று புனித பள்ளிகளும் ஒரு பள்ளி அந்த பள்ளியில பெருமானாருக்கு முன்னால் ஒருவர் சிறுநீர் கொடுத்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை கண்டிக்கல நாம் இவரை கண்டிச்சிட்டமே அப்படின்னு வருத்தப்படும் போது அல்லாஹ் எனக்கு ஒரு சோதனை கொடுத்துட்டான் அதே இடத்துல எனக்கு அவசரமாக சிவில் நிறுத்திய ஒரு சூழ்நிலை இது அவசரமாக சிவில் நிறுத்திய வந்து ஒரு தேவையெல்லாம் ஏற்படுத்தினான் இப்போ வெளியே போகலான்னு பார்த்தா கடவுள் நல்லா கூப்பிட்டாங்க கடவுள் நல்லா கூப்பிட்டாங்க சார் எனக்கும் ஒரு பயம் ஏற்பட்டுடுச்சு எந்த அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திடுவானோ இதே இடத்துல எனக்கு எங்க சிறுநீர் போயிடுமோன்னு சொல்லி ஒரு அச்சத்தாலாம் தான் இருந்தாலும் கூட நான் நடத்தி கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு வெளியே ஒரு அவர் மனத்தாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் நன்மார்களை நல்லடியார்களை அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் புகட்டுவதற்கு நல்லா மலக்குகளை கூட அனுப்புவோம் இவங்க வெளியில ஆசரை போட்டு ஓடி வந்துட்டாங்கன்னு ஒரு தூரத்துல ஒரு மனிதர் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் அவங்க இன்னும் தெரிவித்தின் இலாக்கையை பார்த்து கொஞ்சம் பேர் அதாவது ஏளனமாக எளிவாக செய்தாங்கன்னா எந்த மனிதனுடைய செயலை நீங்கள் கண்டித்தீர்களோ இப்போது அண்ணா உங்களை கண்டித்து விட்டான்னு பார்த்தீர்களான்னு சொன்னாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க ஒரு புனிதமான இடத்துல ஒரு மனிதன் தகாத காரியத்தை செய்தால் கூட அந்த மனிதனத்தில் கூட நளினமாக நடக்க வேண்டும் இதுதான் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த போதை ஆக அப்துல் சிறந்தா அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் முதல்ல சொல்லித்தர மென்மையாக நடங்கள் நளினமாக கணவன் மனைவியிடத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அதே போல உறவுகளிடத்தில் நளினமாக நடங்கள் இந்த குணத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மாற்று மத அன்பர்களிடத்திலும் இந்த குணத்தை நாம் காட்ட வேண்டும் இரண்டாவது பெருமானாருக்கு அல்லா இந்த ஆயத்தில் கற்றுத்தரக்கூடிய அந்த குணம் என்ன மன்னிக்கிற குணம் மன்னிக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் அதற்கு அலிகத்து இல்லாம அவர்களுடைய பேரர்களில் ஒருவரான அதற்கு இமாம் ஜெய்முல் ஆபிதி பதிலாகும் ஜெய்முல் ஆபிதின்னு சொன்னால் வணக்கக்காரர்களுக்கெல்லாம் அழகு என்று பொருள் ஜெய்ங்கிற வார்த்தைக்கு அழகு அந்த ஜெய்ங்கிற வார்த்தையில தான் ஜெய் அதை எடுத்துட்டு சீன வச்சுட்டீங்கன்னு சொன்னா அசிங்கன்னு அர்த்தம் அரபில வந்து அந்த ஜானுடைய இடத்துல சீன் வந்துட்டால் அர்த்தம் அது போயிடும் அந்த ஜெயின் தான் அழகு அதே சீனாக போட்டுட்டா அசிங்கன்னு அர்த்தம் இமாம் ஜெயினுல் ஆபிதீனுடைய பழக்கம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரக்கா சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரக்கா சொல்லக்கூடியவர்கள் ஒரு நாள் அவங்க தன்னுடைய வணக்கத்திறத்தில் ரொம்ப நீண்ட நேரம் தொழுது செய்து விட்டு கலைத்து போய் வெளியே வராங்க வெளியே வந்தா ஒரு மனிதர் இன்னும் ஜெயிலுள் ஆபிதி நீங்கள் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் ஜெயிலுள் ஆபிதின்னு மாறாக செய்யுள் ஆபிதி நீங்கள் வணக்கத்தாளர்களுக்குன்னா ஒரு அசிங்கமான அடையாள சின்னம் அப்படின்னு சொல்றான் பாருங்க இப்படி ஒரு ஆளை பார்த்து ஒரு சொன்னால் எவ்வளவு போக வரணும் அவருக்கு அந்த இடத்துல இன்னும் ஜெயிலுள் ஆபிதி அகமதுல்லாவை தன்னை பார்த்து கேவலமானவர் நீங்கள் அப்படின்னு பார்த்து கோவப்படுறதுக்கு பதிலாக அந்த மனிதரை பார்த்து சொன்னானே நீ எவ்வளவு புத்தினாலும் சரி நீ திட்டக்கூடிய எல்லா கெட்ட குணமும் என்ன இருக்கதான் தான் செய்யுது நீ எந்த வார்த்தையால என்ன திட்டினாலும் சரிதான் அந்த எல்லா கெட்ட குணங்களும் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட சொன்னானே அண்ணா உன் மூலமாக எனக்கு ஒரு கல்வியத்தை கொடுத்துருக்கிறான் நீ திட்டினது கூட எனக்கு ஒரு அறிவுரை தான் நீ என்னை கேவலப்படுத்தினது கூட ஒரு அறிவுரைன்னு சொல்லி ஒரு ஆயிரம் தீனாவை எடுத்து அந்த மனிதருக்கு கையில கொடுக்குறாங்க ஆயிரம் பொருட்காசத்தில் எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு ஒரே சந்தோஷம் அவர் சொன்னாரு இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் நிஜமாகவே நபியுடைய மகன் தான் நீங்கள் நிஜமாகவே நீங்கள் நபியுடைய பேரர்களான்னு சொல்கிறாங்க இமாம் தெய்வராமதி மறுபடியும் சொன்னாங்க நீங்கள் ரெண்டாவது ஆயிரம் குப்பின்னு சொன்னால் நான் மறுபடியும் இன்னொரு ஆயிரம் தீனாவை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னான் இதுதான் குரான் கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த பண்பு எவ்வளவு மோசமாக ஒருவர் நம்மை திட்டினாலும் அவரை மன்னித்து விடுங்கள் அல்லா பெருமானாருக்கும் சொல்கிறான் ஓ அப்போ மூணாவது கட்டளை என்ன அல்லா நம்பிக்கை கட்டுப்படுகிற மூன்றாவது விஷயம் ரொம்ப ரொகும் பின்னமுறை எல்லா விஷயத்திலும் மசூரா செய்யுங்கள் எல்லா விஷயத்திலும் ஆலோசனை செய்யுங்கள் மசூரா என்கிறது மார்க்கத்தில் மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது பெருமனார் செல்லலாம் அவர்கள் எல்லா காரியங்களிலும் தன்னுடைய தான் மசூரா செய்வாங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான் பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிதான் தம்முடைய மனைவி இடத்துல கூட பெருமானார் மசூரா செஞ்சாங்க தம்முடைய மனைவியுடைய ஆலோசனையும் கேட்பாங்க அதிகத்துல வருது யார் ஒரு காரியத்தை ஆலோசித்து விட்டு செய்வானோ அவன் ஒருபோதும் அந்த காரியத்தில் தோல்வியடைய மாட்டான் ஆக இந்த மூன்று நற்பணங்கள் நளினமாக நடப்பது மன்னிப்பது ஆலோசிப்பது இந்த மூன்று பண்புகளை நல்லா பெருமான வாயிலாக நமக்கும் கற்றுத்தருகிறான் இந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல தொகுதியை எல்லாம் எல்லோருக்கும் கொண்டிருக்குவானாக இந்த ஆறாண்டுடைய கடைசி பத்து வசனங்கள் இன்னும் கருத்து சமாவா என்று ஆரம்பிக்கிறது இருந்து ஆரம்பித்து யார் யூகம் நதீன ஆமனுஷிபிரோ என்று முடியுது இந்த ஆறாண்டுடைய கடைசி பத்து வசனங்கள் ரசூல் சிறந்த ஆலோசனை முருகன் காலையில் தகத்துக்கு எழுந்ததுமே கண்மணித்ததுமே இந்த பத்து வசனங்கள் தான் வருவான் எப்போ கண்மணித்தாலும் தூக்கத்திலிருந்து எழுந்தாலும் ஆலம்ரானுடைய கடைசி பத்து வசனங்கள் அவ்வளவு சிறப்பு மிக்க வசனங்கள் அதனால ஒரு பயணம் கேட்டோம்னு சொன்னா உடனே வாழ்க்கையில தானம் செஞ்சிடணும் இப்போ இந்த சுண்ணத்தை நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன் தூக்கத்திலிருந்து எழுந்தால் ஆலம்ரானுடைய பத்து வசனங்களை ஓதுவது எல்லாருமே அலமதுல்லா சாருக்கு எழுந்திருக்க தான் போகிறோம் சஹர் சாப்பிட எழுந்திருக்கும் போது நாளைக்கே இந்த சுண்ணத்தை அமல் செய்யுங்க ஒரு சுண்ணத்தை அமல் செஞ்சோம்னு சொன்னா சுண்ணத்துகள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு சுண்ணத்தை கொண்டு அமல் செஞ்சால் நூறு சதீதுடைய நன்மை அதனால நான் காலையில் எழுந்திருந்து இந்த ஆனந்தனுடைய பத்து வசனங்கள் புராணம் பார்த்து தாராளமாக போதெல்லாம் பெருமானாருடைய ஒரு சுண்ணத்தை கொண்டு அமல் செய்த ஒரு நன்மையெல்லாம் நமக்கு தருகிறான் எல்லா சுண்ணத்துகளையும் பின்பற்றக்கூடிய நல்ல தோற்றத்தை எல்லாம் நமக்கு தருவானாக நாம சம்பந்தமான